பொன்னாக மின்ன கதிரோன் கடலில் உதிக்கிறான் புகழ்பாடி புனிதமோடு உன்னை துதிக்கிறான் தென்னாடு கொண்டவனே கைலாச சிவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் தவ சுப்பிரபாதம் மின்ன கதிரோன் கடலில் உதிக்கிறான் புகழ் பாடி புனிதமோடு உன்னை துதிக்கிறான் தென்னாடு கொண்டவனே கைலாச சிவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் தவ சுப்பிரபாதம் பூபாளமெங்கும் புவியை எழுப்புகிறது புலரிக்கு நல்ல வரவு சொல்லி அனுப்புகிறது சிவரஞ்சனிக்குள் தவனிஷ்டை புரியும் சிவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் தவ சுப்பிரபாதம் வருணாதி தேவர் அனைவரும் வானில் நிறைகிறார் திருநாமம் உந்தன் ஆயிரம் நாமம் உரைக்கிறார் இருள்வோட உதயம் வரும் தருணமிது சிவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் தவ சுப்பிரபாதம் நிலவோடு அல்லி நித்திரைக்கு செல்கிறது நினது தலை நிலவும் சற்றே ஓய்வு கொள்கிறது நிலவாம் உன் இடவிழியை திறந்திட சிவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் தவ சுப்பிரபாதம் ரவியோடு ரகசியமாய் தாமரை மலரும் முன்னே ரம்யமெல்லாம் ஒளிமழையில் தெரியும் முன்னே புவி மகிழ உன் வலநயனம் திறந்திடு சிவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் தவ சுப்பிரபாதம் இந்நாளமேழும் துயில் நீக்க வேண்டி பாடுதே மெய்ஞானம் சேர அடி தேடி வேண்டி கூடுதே உஞ்ஞானம் பாயும் விழி நெற்றி திறந்திட சிவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் தவ சுப்பிரபாதம் அரகராய குயிலும் கூவிடுதே சிவஹராயணமயன கோழியும் கூவிடுதே சிவசிவாய நமயன பறவையும் பாடிடுதே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் தவ சுப்பிரபாதம் வெளிர்நாத சங்கம் ஓமென முழக்கிடுதே ஸ்வரவேதம் எங்கும் இசையை பரப்பிடுதே தமிழ் பாடல் வந்து இதயம் நனைக்கிறதே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிவசுப்பிரபாதம் மத்தளமுழக்கி நந்தியும் நிற்கிறார் யாழினை இசைத்து கிண்ணறர் இருக்கிறார் நாரதர் இணைந்து தும்புரு இசைக்கிறார் திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிவசுப்பிரபாதம் கைகூப்பி அடியவர் ஒருபுறம் இருக்கிறார் மெய்சோர செய்வர் மறுபுறம் மறக்கிறார் வையத்தில் உனது விழி மலரும் அழகை காணவே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிவசுப்பிரபாதம் சித்தாடும் சித்தர்கள் ஒருபுறம் நிறைகிறார் சிவஞான வேதியர் மறுபுறம் உரைகிறார் பித்தா பெருமானே என மனமுருகி கரைகிறார் திருப்பள்ளி எழுந்தருள்வாய் தவ சுப்பிரபாதம் மணம் வீசும் பஸ்ம திருநீரு பூசியே கணம் யாவும் சூழ்ந்து ஜய ஜய என்குதே கணம் தோறும் எதையும் காக்கும் கால சிவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் தவ சுப்பிரபாதம் ரதிகாமனை எரிக்க கண்ணை திறந்தவனே யமகாலனை உதைக்க கண்ணை திறந்தவனே மனகாமதியை அணைக்க கண் திறந்திடவே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் தவ சுப்பிரபாதம் ஒரு கண்ணை வேண்டி திருக்காலத்தியில் சிவந்தவனே உமை பெண்ணை வேண்டியாகத்தினில் சிவந்தவனே திருக்கண்ணை மூடி தவயோகத்தினில் அமர்ந்தவனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் தவ சுப்பிரபாதம் புலர்கின்ற பொழுது நல்லதாக புலர்ந்திடவே தொடர்கின்ற பணிகள் தடையின்றி தொடர்ந்திடவே மனதுக்குள் வாழும் பரமசிவனே ஹரணே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் மம சுப்பிரபாதம் புலர்கின்ற பொழுது நல்லதாக புலர்ந்திடவே தொடர்கின்ற பணிகள் தடையின்றி தொடர்ந்திடவே மனதுக்குள் வாழும் பரமசிவனே ஹரணே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் மம சுப்பிரபாதம்